திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் திருவையாறு திருச்சிற்றம்பலம் மாதர் பிறை கண்ணியானை மலையான் மகளொடும் பாடி போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவாரவர் பின் புகுவேன் யாதும் சுவடுபடாமல் ஐயாரடைக்கின்ற போது காதன் மடப்பிடியோடோ களிறு வருவன கண்டேன் கண்டேனவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் போழிளங்கண்ணியினானை பூந்துகிலாளொடும் பாடி வாழியம் போற்றி என்றே தீ வட்டமிட்டாட வருவே ஆழிவலவனின்றே தும் ஐயாரடைகின்ற போது கோழி பேடையோடும் கூடி குளிர்ந்து வருவன கண்டே கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் எரிப்பிறை கண்ணியினானை ஏந்திழையாளொடும் பாடி முறித்த இலையங்களிட்டு முகமலர்ந்தாடா வருவேன் அரி தொழுகும் வெள்ளருவே ஐயாரடைகின்ற போது வரி குயில் பேடையோடாடி வைகி வருவன கண்டே கண்டேனவர் திருபாதம் கண்டறியாதன கண்டேன் பிறையிளங்கண்ணியினானை பெய்வளையாளொடும் பாடி துறையிளம் பன்மலர் தூவி தோளை குளிர தொழுவே அற இளம் பூங்குயிலாலும் ஐயாரடைகின்ற போது சிறையிளம் பேடையுடாடி சேவல் வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருபாதம் கண்டறியாதன கண்டேன் ஏடுமதி கண்ணியானை ஏந்திழையாளொடும் பாடி காடொடு நாடு மலையோ கை தொழுதாட வருவேன் ஆடலமர்ந்துரைகின்ற ஐயாரடைகின்ற போது பேடைமயிலொடு கூடி பிணைந்து வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் தண்மதி கண்ணியினானை தையல் நல்லாளொடும் பாடி உண்மெலி சிந்தையனாகி உணரா உருகா வருவேன் அண்ணலமர்ந்துரைகின்ற ஐயாரடைகின்ற போது வண்ண பகரிலோடாடி வைகி வருவன கண்டேன் கண்டேனவர் திருப்பாதோ கண்டறியாதன கண்டேன் கடிமதி கண்ணியினானை காரிகையாளொடும் பாடி வடிவொடு வண்ணமிரண்டும் வாய் வேண்டுவ சொல்லி வாழ்வேன் அடியிணையார்க்கும் கழலான் ஐயாரடைகின்ற போது இடி குரலன்னதோரேனம் இசைந்து வருவன கண்டேன் கண்டேனவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் விரும்பு மதி கண்ணியானை மெல்லியலாளொடும் பாடி பெரும் புலர் காலை எழுந்து பெருமலர் கொய்யா வருவேன் அருங்கலம் பொன்மணியுந்தும் ஐயாரடைகின்ற போது கருங்கலை பேடையோடாடி கலந்து வருவன கண்டேன் கண்டேனவர் திருப்பாதோ கண்டறியாதன கண்டேன் மோர்பிரை கண்ணியினானை மொய் குழலாளொடும் பாடி பற்றி கயிறருக்கில்லேன் பாடியும் மாட வருவேன் ஆற்றருள் பேற்று நின்றாரோ டையாரடைகின்ற போது நற்றுணை பேடையோடாடி நாரை வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் திங்கள் மதி கண்ணியானை தேமொழியாளொடும் பாடி எங்கருள் நல்கு கோலெந்தை எனக்கினி என்ன வருவே அங்கிளமங்கையராடும் ஐயாரடைகின்ற போது பைங்கிளி பேடையோடாடி பறந்து வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதோ கண்டறியாதன கண்டேன் வளர்மதி கண்ணியினானை வார்குழலாளொடும் பாடி களவு படாததோர் காலம் காண்பான் கடை கண்ணிக்கின்றேன் அளவு படாததோரன்போடு ஐயாரடைகின்ற போது இளமணனாகு தழுவி இருவருவன கண்டேன் கண்டேனவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் சுவாமி செம்பொன் ஜோதீஸ்வரர் அம்பாள் அறம் வளர்த்த நாயகி திருச்சிற்றம்பலம்